Now, let us listen to Ramadevi. Ramadevi has been working as a teacher for the past 24 years in the government sector. She traveled all over India and many other countries to participate in national as well as international seminars and workshops as panelist. As a national resource person, under the guidance and support of Education International, now she is conducting workshops for women teachers on many topics. She is the president of Women and Child Care International that provides education and medicinal help and also financial and uh, legal assistance to the needy women and children. Let us welcome Ramadevi. School radio நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ரமாதேவி ஆசிரியை தமிழ்நாட்டிலிருந்து கடந்த இரண்டு நாட்களாக என்னை மட்டுமல்ல நம்மில் பலரையும் உறங்கிடாமல் செய்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு குறித்த செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பதினைந்து வயது சிறுமியை தீயிட்டு உயிருடன் கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சி இரண்டு நாட்களுக்கு முன்பு துடிக்க துடிக்க அந்த சிறுமி தன் கடைசி நிமிடங்களில் அக்குழந்தை அளித்த வாக்கு மூலம் பார்ப்பவர்கள் அனைவரையும் கண்ணீர் மல்கச் செய்தது இப்படி இந்த குழந்தைகள் மீதான வன்முறைகள் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் இது வந்து முதல் முறை கிடையாது ஒவ்வொரு முறை நடக்கும் பொழுதும் நாம் அதை கேட்கும் பொழுதும் அதை மிக்க துயரத்துடன் அதை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் கடந்த வருடம் சென்னையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஈவன் அந்த பொண்ணால பேச முடியாது மென்டலி ரிட்டையர்ட் அந்த பொண்ணுகிட்ட அந்த சிறுமியிடம் பதினோரு வயது சிறுமியிடம் ஒரு ஏழு பேர் சேர்ந்து தொடர்ச்சியாக செய்த பாலியல் வன்முறை ஆகட்டும் காஷ்மீர்ல ஒரு கோயில் கருவறைக்குள்ள நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை நிகழ்ச்சி ஆகட்டும் சென்னையில மிக சமீபத்தில் நடந்த மூணு மூன்றரை வயசு குழந்தை அந்த குழந்தையுடைய வயது மூன்றரை தான் அந்த மூன்றரை வயது குழந்தையிடம் நடந்து கொண்ட செய்தி ஆகட்டும் இப்படி தொடரக்கூடிய துயரங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டேதான் இருக்கு ஈவன் இந்த குவாரண்டைன் சமயத்துல பாத்தீங்கன்னா பல குழந்தை திருமணங்கள் நடக்கவிருந்த திருமணங்கள் காவல்துறையினுடைய முயற்சியினால தடுக்கப்பட்டிருக்குது கடந்த மாதம் நடந்த பெண் சிசு கொலை குழந்தை பிறந்தவுடன் சொல்லக்கூடிய பெண் சிசு கொலை நடந்திருக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு ஏழு வயசு சிறுமியை கொண்டிருக்காங்க இந்த இப்போ வந்த ஒரு கணக்கெடுப்பின்படி சொல்றாங்க இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்புடைய செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா குழந்தைகளுடைய ஆபாச புகைப்படங்கள் மிக அதிகமான அளவுல இணையத்துல வந்து கொண்டிருக்கிறது ஏற்றப்படுகிறது அது பார்வையிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க குவாரண்டைன் சமயத்துல இந்த சதவீதம் மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் நாற்பதாயிரம் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் அதுல பதினோராயிரம் குழந்தைகளை மீட்கவே முடியதில்லை முடிவதில்லை அப்படின்னு குழந்தைகள் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது இது தவிர பார்த்தோம்னா சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் இந்தியா முழுக்கவேவும் பரவலாக எல்லா மாநிலங்களுமே காணப்படுகிறது இப்படி குழந்தைகள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை ஒவ்வொரு முறை காணும் பொழுதும் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நிறுத்துவதற்கான முயற்சிகளை நாம செய்துகிட்டு இருக்கோமா இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இந்த குழந்தைகள் மீதான வன்முறைகளை physical violence psychological violence sexual violence அப்படிங்கிற மூன்று கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஏன் இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்கவே இது பரவலா நடந்துட்டு தான் இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்களுடைய கவனக்குறைவு அக்கறையின்மை ஒரு காரணமா இருக்கு மாறி வரக்கூடிய கலாச்சாரம் கொஞ்சம் வருஷங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல அம்மா பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை சித்தப்பா அப்படிங்கிற எல்லா ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள வளர்ந்து வந்த குழந்தைகள் ஒரு மிக பாதுகாப்பான தங்களுடைய பால்யத்தை கடந்து வந்திருக்காங்க ஆனா இப்போ பார்த்தோம்னா மைக்ரோ ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலில இருந்து மைக்ரோ ஃபேமிலிக்கு பிறகு போன பிறகு பெற்றோர்களுக்கு ரெண்டு பேர் வேலை செய்யற இடத்துல குழந்தைகளை கவனிப்பதற்கு அவங்களுக்கு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதற்கு அவங்களுக்கு வந்து நேரம் இருப்பதில்லை அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதன் மூலமாக மாறக்கூடிய கலாச்சாரம் பெண்களை வந்து அத்தையாகவோ சித்தியாகவோ தன்னுடைய தங்கையாகவோ பார்க்கக்கூடிய கலாச்சாரம் மாறி பெண்களையும் குழந்தைகளையும் பெண் பெண்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு மிக மிக பெரிய பிரச்சனை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அதீதமான வளர்ச்சி இன்றைக்கு ஸ்மார்ட் போனும் இணையமும் எல்லாருடைய குழந்தைகள் முதற்கொண்டு மிக மிக வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருடைய கையிலையும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனும் இணையமும் இந்த மிகப்பெரிய பேரளவுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா உலகமயமாக்களுடைய நுகர்வு கலாச்சாரம் எல்லாவற்றத்தையும் எல்லாவற்றத்தையும் அனுபவித்தே பார்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருடைய மனசுல ஓட ஆரம்பிச்சிருக்கு தனிநபர் நலனுக்கு முக்கியத்துவம் அதிகமாயிருக்கு ஒருத்தருடைய சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதிகமாகி பொது நலனுக்கு முக்கியத்துவம் இல்லாத நிலை உருவாயிருக்கு இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும்போது மற்றவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய மனநிலையை கருத்தில் கொள்ளாமல் அந்த குழந்தைக்கு பல்வேறு அறிந்தும் அறியாமலும் ரெண்டு விதமாகவும் கொடுக்குறோம் சில சில பேரண்ட்ஸே பிள்ளைகளை வந்து உடல் ரீதியா துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மன ரீதியா துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க இது துன்புறுத்தப்படுகிறோம் துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரியாமலே இந்த நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதை குறைப்பதற்காக உலகளாவிய என்ன நிகழ் உலக அளவுல என்னென்ன கட்டங்களை நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎன்ல இருந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது ஆல்ரெடி வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் மீதான எக்ஸ்பிளாய்டேஷன் டிராபிக்கிங் அதாவது குழந்தைகள் கடத்தல் எல்லா விதமான குழந்தைகள் மீதான கொடுமைகள் வன்கொடுமைகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க ஆனா அது முடியலை இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா calls on all countries to end abuse exploitation trafficking and all forms of violence against children by two thousand and thirty அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு நாமளும் போய்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இதை இந்த குழந்தைகள் மீதான வன்முறையை தடுப்பதற்கு சட்டங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்மகிட்ட போதுமான அளவுக்கு சட்டங்கள் இருக்கு குழந்தைகளை வன்மத்தோடு பார்த்தாலே குற்றம் அப்படின்னு சொல்லுது நம்முடைய குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதுக்கு பிறகு வந்து மிக முக்கியமான ஒரு லா இந்தியாவில் ஒரு முக்கியமான லா வந்து POCSO law protection of children from sexual offences and child sexual abuse act இது உடனடியாக நிர்பயா கேஸ்க்கு பிறகு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல நிர்பயா கேஸ் வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவசர அவசரமாக உடனடியாக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் இந்த சட்டத்தின்படி குழந்தை குழந்தைக குழந்தை வயதில் இருக்கக்கூடிய அதாவது பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஆண் சிறுவன் செய்யக்கூடிய தப்புகளுக்கும் அவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மாற்றி கொண்டு வரப்பட்டது யூனிசெஃப் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பாலிய காலத்தை கடக்கும் பொழுது ஐம்பத்தி மூன்று சதவிகித குழந்தைகள் பெண் குழந்தைகள் மட்டுமல்ல ஆண் குழந்தைகளும் கூட பாலியல் தொல்லைகளை கடந்தே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த பாலியல் தொல்லை என்பது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா அதை தடுப்பதற்கான சட்டங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனா ஏன் நம்மளால அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல இந்த சட்டத்தை கொண்டு இதை ஏன் நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா இந்த சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே மெதுவாக தான் இருக்கு இந்த ரேப் கேசஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாலியல் வன்புணர்வு அந்த கேசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குற்றவாளிகள் வந்து அந்த குடும்பத்தினருக்கு தெரிந்தவர்களாகவோ இல்ல உறவினர்களாகவோ இருக்காங்க அப்போ அவங்க வந்து அதை வெளியே சொன்ன அசிங்கம்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுக்கறதுக்கு வெளியே வர்றதில்ல புகாரை கொடுத்தாலும் கூட அந்த புகாரை அவங்க திரும்ப வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது இரண்டாவதாக குடும்ப கௌரவம் பார்த்து நிறைய கேசஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸே பண்றது இல்ல அவங்களுக்கு தெரிந்தாலும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாத கேசஸ் நிறைய இருக்கு அதனால இந்த கேசஸ்ல உண்மையான டேட்டாஸை நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இவங்க எல்லாம் கொடுத்தது இந்த யூனிசெஃப் யூஎன் இது எல்லாமே இவங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த டேட்டாவுடைய நம்பகத்தன்மையும் நமக்கு வந்து கம்மி தான் ஏன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமான அளவுல இந்த இங்க வந்து குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த அப்படி பதிவு பண்ணப்பட்ட கேஸ்லயும் கூட முப்பது சதவீதமான கேஸ்ல மட்டும்தான் தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆவண காப்பாக புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது மீதி இருக்கிற எழுபது கேசஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரி இந்த மாதிரி நிகழ்வுகள் பொழுது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்பப்படக்கூடிய குழந்தைகள் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பாதிப்புகள் பார்த்தோம்னா அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்படுது உடல் நலம் பாதிக்கப்படுது அவங்களுடைய அந்த மனநல உடல்நல பாதிப்பு லைஃப் லாங்கா இருக்கு அவங்களுடைய சிறு வயதுல அவங்க பட்ட கஷ்டம் வந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு கூட அவங்க மனநலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது கடைசியில் இந்த நாட்டிற்கே அது ஒரு அவமான சின்னமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதுல சில மாயைகள் இருக்கு மித்து அதாவது இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருந்தாதான் பாலிய குழந்தைகள் மீதான வன்முறைகள் நடந்திருக்கு இல்ல நடக்காது அப்படின்னு சொல்றது எப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது நடக்குது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இல்லை ஆண் குழந்தைகளும் இதுல பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க அது மாதிரி படித்த குடும்பங்களில் இது நடப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க கிடையாது படித்த குடும்பம் படிக்காத குடும்பம் ஏழை குடும்பம் பணக்கார குடும்பம் சொசைட்டில மேல்தட்டு கீழ்த்தட்டு எல்லா வகையான குழந்தைகளும் இதனால பாதிக்கப்படுறாங்க பெண் குழந்தைகளுடைய ஆடைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க கண்டிப்பா முடியாது ஒரு நான் முதலே சொன்னேன் மூன்றரை வயசுல ஒரு குழந்தைய வந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அப்ப அந்த குழந்தை என்ன ஆடை அழிஞ்சிட்டு வந்திருக்கும் எதனால அப்படி எல்லாம் பண்றாங்க சோ அந்த ஆடைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு நம்புறாங்க கண்டிப்பா கிடையாது எந்த வீட்டுல எந்த குழந்தைக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இது மாதிரி வந்துருச்சு பொதுமக்கள் யாருடைய வீட்லயோ ஒரு குழந்தைகளை மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார்கிட்ட புகார் அளிக்கலாம் அப்படின்னா நம்ம முதல்ல போய் நமக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட சொல்லலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாம் அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில போய் சொல்லலாம் சைல்டு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க ten nine eight one zero nine eight இந்த ஹெல்ப்லைன்ல போன் பண்ணி சொல்லலாம் state commission for protection of child rights SCPCR அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் national commission for protection of child rights SCPCR அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகள் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்ய வேண்டிய முதல் இது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை பற்றிய புகாரை முதல்ல நம்ம இந்த ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சரி இந்த பிரச்சனைய எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்காக நேரத்தை தயவு செய்து ஒதுக்குங்கள் அந்த குழந்தைகளை நண்பர்களா பழங்க குழந்தைகள் வந்து உங்ககிட்ட பயப்படாமல் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க அவங்க ஸ்கூல்ல நடந்தது பஸ்ல ஸ்கூல் பஸ்ல நடந்தது கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் உங்களுடைய சொந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்ல சொந்த அத்தை மாமா இப்படி உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் அவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்க அடுத்தது பாடப்புத்தக அறிவு மட்டுமே குழந்தைகளுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வெறும் கண்டென்ட் மட்டும் என்ரிச்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிடையாது நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் தான் கொடுக்கணும் ஒரு ஆபத்து காலத்துல தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக் கொள்வது எப்படி சக மனிதர்களுடன் பழகுவது சக மனிதர்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது இது எல்லாமே லைஃப் ஸ்கில் தான் இந்த லைஃப் ஸ்கில்ல நம்ம வாழ்வதற்கு தேவையான லைஃப் ஸ்கில்ல வந்து முதல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அது தவிர நம்முடைய அரசாங்கம் செய்ய வேண்டியது சட்டங்களை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கலாம் இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தணும் சட்ட செயல்களை விரைவுபடுத்தணும் நம்முடைய சட்டத்திலேயே இருக்கு இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாமே ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடித்து கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் கூட இன்னும் சட்டங்கள் வந்து உடனுக்குடன் தீர்வை தருவதாக நமக்கு தெரியல இந்தியா வந்து ஒரு வித்தியாசமான தேசம் பெண்களையும் குழந்தைகளையும் தெய்வமாக கொண்டாடுற இந்த நாட்டுலதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு சோ இந்த நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இதுல கவனத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இந்த வன்கொடுமைகளை தீர்ப்பதற்கான நம்மளான முயற்சிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அரசாங்கம் வந்து செக்ஸ் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்பகுதியில செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பிரிவா வச்சா ஆண் குழந்தைகள் எல்லாவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்கான மைண்ட் செட் மாறுறதுக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் உதவியாக இருக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம கவனம் செலுத்தணும் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குற கவனத்தை அதே அளவு கவனத்தை ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் அவங்களோட மைண்ட் செட்டை மாத்தணும் ஏன்னா காலங்காலமா நம்மளுடைய ஜீன்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்ப ஆண்களுக்கு தனியா இருக்கு பெண்களுக்கு தனியா இருக்கு அதுல வந்து ஆண் குழந்தைகளுடைய மைண்ட் செட்ல பெண் குழந்தைகளுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யணும் செயல்முறைகளை நம்ம செய்யணும் இந்த இதுல மிக மிக முக்கியமான ஒண்ணு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பார்த்தோம்னா எல்லாருமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ண பிறகுதான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க குடி குறைந்தால் குற்றம் குறைந்து விடும் அப்படிங்கிறது பழமொழி so reducing alcohol availability in all over India இதை வந்து ரெடியூஸ் பண்ணினாலே மிகப்பெரிய குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை